सुराय वधयस्तनया विभूति जनकुलपते वगुत्तविलापम् चन्द्रयुगलम् प्रणवाभिमुद्रा व्यवकराद भक्तिकार गुणशेखरयोगिवाः कृतेणु परकार इति धनुष्यम् हरितति செஞ்சு அனுபவிக்க பிராப்தமாகணும்னு ராஜாவின் திருவடி வாதங்களை மறித்து தொடங்குகிறேன் இவன் நாராயணனே நமக்கு சகலவும் என்கிற தாத்பரியத்தை உள்ளடக்கிய கிரந்தம் இது ஆகவே இந்த கிரந்தத்தினுடைய அடிப்படை விஷயம் பாகவத ஆச்சாரிய பிரதிபத்தி வேதம் வல்லாரை கொண்டு முன்னோருவான் திருப்பாதம் பணிந்து நம்மாழ்வான் இதை சுற்றி கேட்ப ஆண்டாள் ஆண்டவர்களை முன்னிட்டுக் கொண்டு ஆச்சாரியருடைய கிருபையில திருவார் திருவடி வாரத்துக்கு எல்லாம் எத்தனைக்கிறோம் இந்த திருப்பாவை என்கிற கிரந்தம் அந்யாபதேசம் பாஜகத்துக்கு போவதற்கு முன்னாலே உள்ள முந்தைய விஷயங்களை இருந்து கொண்டு ஆசிரமத்துக்கு போக வேணும் 哎，别的呢？ அனன்ய சேஷத்துவம் அனன்யார்க போகத்துவம் அனன்யார்க சரணத்துவம் அவரை என்று வேறு யாரும் இல்லை என்று அடிமைப்படுவது அனன்ய சேஷம் என்று அச்சத்திலிருந்து அவனை போகப் பொருளாக தாங்கள் கொள்ளாமல் தங்களை அவனுக்கு போகப் பொருளாக மாற்றுகிறது அனுபவ பொருளாக அது அனன்ய போகியத்துவம் பிறகு அவனை அன்றி வேறு இல்லை என்று இருக்கிறார் பிரபத்தி மார்க்கமானது அனன்யான சரணத்துவம் இந்த மூன்றுதான் ஜீவனான ஆத்மாவுக்கு உள்ள இயல்புகள் சமஸ்கிருத பதத்தில் சொன்ன ஸ்வரூபம் எனவே ஜீவனுடைய ஸ்வரூபமான இந்த மூன்று இந்த ஜீவனுக்கு இயல்பானவை அந்த ஜீவனான சேத்திரனான அவனையே உபாயமாக பற்றி பிறகு பத்து ஏற்ற அங்கன் இந்த மூன்றுல ரெண்டு பேர்களையும் ஒன்றாக நினைத்து சிம்மாசனத்தில் வைத்து பிரார்த்தித்து அவருடைய நடையழகு பார்த்து எம்பெருமாள் நடையழகு நான்கை பார்ப்பது போல சதுர கதியாக இருக்கிற எம்பெருமானின் அனுபவத்தை உணர்ந்து மேலே மங்களாசாசனம் செய்கிறார் தகப்பனார் வழிகிறார் அதுதான் அன்னி உலக மலந்தாய் பாசுரம் அல்லாண்டு என்று மற்றபிரான் தொடங்கிய பாணி அதற்கு பிறகு கிருஷ்ணாவதார விஜயத்திற்கு வந்த காரியமான இந்த நோன்புக்கு ஏற்றதான பறை பாடுவார்கள் லக்கு விதானம் கொடி ஆகியவைகளை கேட்டு இவற்றுக்கெல்லாம் உபலட்சணமாக இருக்கிற பறையை முன்னிட்டு அரவிலிருந்து வென்று வேண்டுகிறான் அவனும் உகமலர்ந்து தருகிறேன் என்கிறான் அப்பொழுது விதமான புகழ்ச்சி மார்க்கத்தை சொல்லுகிற மாத்திரம் எனவே சர்வ தர்மான் பரித்தஜ என்கிற கீதா ஸ்லோகத்துடைய தாத்பரியமான முற்பகுதி இங்கேயும் பிற்பகுதி அடுத்த பாசுரத்தில் திருமத்தினுடைய முற்பகுதி இங்கேயும் பிற்பகுதி அங்கேயும் அதாவது பயத்தினுடைய இப்படி பிரபத்தி மார்க்கத்தை சொல்லுகிற பாசுரம் கலவைகள் பென்ஷன் அதில் இதுவரை திருப்பாவையை நீங்கள் சுருக்கமாக அனுபவித்தாய் இது மேலே வருகிற பாசுரம் சிற்றம் சிறுகாலம் அந்த பாசுரத்துலதான் திருமந்திரார்த்தம் சொல்லப்படுகிறது ஆகவே அந்த பாசுரத்தை சேவித்துக் கொண்டு இந்த முந்திர பாசுரத்துக்கு எதிர்கொடுக்கிற சங்கதியான தொடர்பை காட்டி மேலே அனுபவிக்க பிராப்தமாக வரும் சிற்றஞ்சிறுகாலே day. பழங்காய் பழுத்த அந்த கோவைநாச்சியார் இந்த பாவனா பழக்கத்தை சொன்ன பேச்சு ஆணையினாலே இது அஞ்ஞாபத்து நிமிஷம் அதற்கு உட்பொருளை அனுபவித்த நம்முடைய ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் காலம் தொடங்கி ஒவ்வொன்றிற்கும் உள்ளே உள்ள ஒரு பொருள் என்று வாபபேஷ் என்றும் எச்சரிக்கிறார் ஆகவே நீராட்டம் என்பது அஞ்ஞாபதேசம் பகவத் சம்சேஷம் என்பது சுவாமி கருவி കൊട്ടുകിട കരുവിയപ്പ് തന്നെ ഉപദേശം ஆகவே அப்படி வருகின்ற ஒரு திவ்ய கிரந்தம் இந்த கிரந்தம் ஆகவே இந்த பாசுரத்தில் அவள் எப்பெருமானிடத்தில் கேட்கிறது அந்த கோபத்தை பாவனையில என்ன இந்த காலை இளம் நேரத்தில் நாங்கள் வந்து எம்பெருமானே உங்கள் Jack Benji. சொல்லியிருக்கிறார் முற்பாஜுரத்தை தொடங்குகிற பொழுது கேளீரோ என்று சொல்லியிருக்கிறார் கேளீரோ என்று தன்னை கொத்த பாகவத சிறுமிகளையும் பாகவத கோஷ்டியும் கூப்பிட்டு அழைத்தார் அது கிருத்தம் என்ன என்பதை சொல்லுகிறார் எம்பெருமானத்த கர்த்தவியம் என்ன என்று சொல்லுவார் இதை இந்த பாகவதத்திலே மேல வருகிற பொழுது அனுபவிப்போம் விரிவாக எனவே அப்படி கேட்க சொல்லி என்ன போற்றும் பொருள் என்றால் நாங்கள் ஒரு இடத்துக்கு வரும்படியாக நீ செய்தது எங்களுக்கு அபச்சாரம் எங்களிடத்தில் வந்திருக்க வேண்டும் எனவே உன்னிடத்தில் நாங்கள் வந்தது அபச்சாரம் வந்ததுக்கு பிறகு உன்னை சேவித்தது அபச்சாரம் பிறகு உன்னை போற்றுவது ஒரு அபச்சாரம் என்று மிகுந்த ஒரு தொடர்பு ஒரு நாள் இரு நாள் வந்தது இல்லை இன்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தன்னோடு உத்தோமே ஆகும் இந்த வரியை முன்னாலே கனவில் தத்துவத்தை இங்கே நினைவுபடுத்தி படிமாங்காயிட்டது போல அவனிடத்துல கைங்கரியம் செய்வோம் என்று பிரார்த்தனாமுகமாக சொல்லுகிற வார்த்தையை செய்வோம் என்று சொல்லுகிறதாகவே ஏழென்று சொல்லுகிறதாகவே வைத்து அப்படிப்பட்ட கைங்கரியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் வேறு கொட்டுகிற பறையை கேட்டு நாங்கள் பரவில்லை கொட்டுகிற பறையை எல்லாம் முன்னாலே சொல்லிக் கொண்டிருந்தோம் அது வெறும் பொய் காரணம் உண்மையான காரணம் உன்னை பெறுவது இன்னும் போனா உன்னை நாங்கள் பெறுவது இல்லை எங்களை நீ பெறுவது என்று பேசியது தான் இந்த திருப்பாவை ஆகவே ஆண்டாள் அதைத்தான் இந்த இந்த கடைசி பாசனத்துக்கு முந்தின பாசனமாய் உள்ள என்று சொல்கிறாள் மேலே வங்க கிழமை கிடைத்த பல ஸ்ருதியாக அடைகள் இப்படி ஓரளவு நாம் இதனுடைய முற்பகுதிக்கு வந்திருக்கிறோம் பாசுரத்துக்குள்ள போக வேண்டும் இந்த சித்தோபான பரிகிரகம் என்ற ஒரு சொல்ல இப்ப சமஸ்கிருதப்படுத்தி சொல்லுகிறேன் தமிழ்படுத்தி சொன்னால் எம்பெருமானான இறைவன் நமக்கு எப்பொழுதுமே துணையாகவும் முடிவாகவும் இருக்கிற பொழுது அவனையின்றி வேறு எதையும் தேடி போகிற நிலைகள் இல்லாதபடி அவன் வருகிற பொழுது ஒதுக்காமல் வெறுக்காமல் நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் அது ஒன்றே போதுமானது அப்படி நம்மை அவனுக்கு கொடுக்கிற பொழுதும் நாம் பெற்றோம் என்கிற உணர்வு இல்லாமல் இருப்பது அதற்கு பெயர் ஸ்வீகாரத்தில் உபாய புத்தி இல்லாமல் இருப்பது பிறகு அவனை பெறுகிற பொழுதும் அவனை அனுபவித்தோம் என்கிற நம்முடைய உடல்களுடைய இன்பமான இந்திரிய சுகம் இப்படி அனுபவித்தோம் அப்படி அனுபவித்தோம் என்று கடவுளை எதிர்பார்க்கிறது ஐஸ்வர்ய எதிர்பார்ப்பு அதற்கு பிறகு கைவல்ய எதிர்பார்ப்பு என்று இந்த எதிர்பார்ப்புகள் செய்கிறவர்களாக இருந்தால் அது பிரயோஜனாந்திர பலர்கள் அதுவும் ஆட்சி ஆகவே பிரயோஜனாந்திர பிரயோஜனாந்திரப்பரனாய் இல்லாமல் ஸ்வபோக்கிருத்வ ஸ்வகர்த்தித்வ புத்தி இல்லாமல் இன்னும் சுருக்கி சொன்னால் புத்தி தியாகமுடையவர்களாக ஜனக மகாரிஷி மகாராஜர் மோதேவர் இருக்கிற நிலையை இந்த ஆசற்றார் மாசற்றார் காட்டுகிற பதங்கள் எனவே இவற்றை உள்ளே வைத்து இந்த கைங்கரியத்தை இவன் பிரார்த்திக்கிற மாதிரி அவன் கொடுக்கிற மாதிரி இருக்கிறதாக ஏற்றுக்கொள்கிறதாக அமைந்திருக்கிற பாசுரம் ஒரு மாணிக்கத்தை தவிழ வாங்கக்கூடாது மாணிக்கத்தை யாராவது விலைக்கு கொடுத்து விட்டு தவிடு வாங்க மாட்டார்கள் அதுபோல நாம் இல்லாமல் புத்தியோடு இருக்கலாகாது எம்பருமானே நமக்கு உனக்கு வருகிறேன் என்று வருகிற பொழுது அப்படியே அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவித்த நிலையுடையவள் எம்பெருமான் வந்தவுடனே எம்பெருமான் நவநீதமான கண்ணையை திருடினான் என்கிற பொழுது எம்பெருமானுடைய பாந்தவியத்தை மேலிட்டுக் கொண்டு எம்பெருமானை கயிற்றினாலே கட்டினான் யசோதை அப்படி கட்டி அனுபவித்த அந்த நிலை எந்த நிலை அதுதான் எம்பெருமானே பணியிறங்கி வந்து இவளுக்கு கட்டுண்டது எனவே எம்பெருமான் கட்டு உண்டான் என்று மற்ற ஆழ்வார்கள் சொல்வார்கள் மதுரகவி ஆழ்வார் கட்டு உண்ண பண்ணியே என்று சொல்வார் எனவே அந்த கயிறு எட்டம் காணாத பொழுது எட்டம் காணும்படியாக தன் வயிற்றை இழுத்து எக்கரித்துக் கொண்டு கட்ட செய்தான் என்கிற அந்த கிருபை இருக்கிறது அந்த கிருபைதான் சித்து சித்தா சித்தரா இருக்கிற பெருமானுடைய தன்மை எனவே அந்த தன்மையை இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாணிக்கமாக இருக்கிறவனை போய் நாம் இந்த உபாதைகளை வைத்து அதாவது கர்ம ஞான பக்தி இன்னும் பிரபத்தி பிரபத்தியும் கூட உபாதியம் இல்லை என்று சொல்லுகிற அளவில் இருக்கிறவர் பிள்ளை உலகாஞ்சம் பிரபத்தி உபாயம் தான் என்று சாமானியமாக எடுத்துக் கொள்வோம் பிரபத்தியும் கூட சணல் கயிறாகிவிடும் எம்பெருமானுடைய கிருபை என்கிறது பின்மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எனவே திருப்பாவையுடைய சாரத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கருதி பேசுகிறார் நினைக்கிறேன் அப்படி தெளிவாக வர வேண்டும் நம்மை கேட்பவர்கள் நன்றாக குறித்துக் கொள்ளலாம் ஏதாவது கேள்விகள் கேட்கிற பொழுதும் வேண்டியபடியில் கேட்டாலும் விடை பகர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தால் விடையும் சொல்லலாம் ஆகவே இந்த நோன்பு என்கிற ஒரு வியாஜத்தை இங்கே நாங்கள் அபேட்சிக்கவில்லை இந்த பாசுரத்தில் எனவே நோன்பு என்பது வியாஜம் எங்களுடைய அபேட்சையும் வியாஜம் எங்களுடைய பறையும் வியாஜம் ஆனால் நீயே எங்களை ஏற்றுக்கொள்வதுதான் தாங்கள் விரும்புகிற ஒன்று அதை நீயே செய்ய வேண்டும் பரிபூர்ணமான கைங்கரியத்தை நாங்கள் செய்வதற்கு நீ அனுமதி தர வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்கிறார்கள் அந்த கைங்கரியத்திலும் நாங்கள் செய்கிற பொழுது எங்களுக்கு எவ்வளவோ கலைகள் உண்டாகுமே அந்த கலைகளை அறுத்து தர வேண்டிய பொறுப்பு உன்னை சார்ந்தது என்றும் பிரார்த்திக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் நாங்கள் புண்ணியம் செய்யவில்லை நீ எங்களிடம் வந்திருக்கிறது இருக்கிறது அது புண்ணிய ரூபம் எனவே நாம் உடையோ என்று சொன்ன புண்ணியத்தின் பலனை வெளியிடுகிறோம் என்று பாஜக சொன்ன செய்தி முந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ அதை இந்த பாட்டில் விவரிக்கிறார் அதை மேலே அனுபவிக்கும் போது இப்படி இதுவரை சொன்னதனுடைய முக்கியமான சாரம் என்ன எழுதி கொள்ள வேண்டும் எழுதி கொள்ளலாம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிராத்திய நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார் தமிழ் சொன்னா அடைய வேண்டிய உறுதி பொருளான கைங்கரியமே முடிவு என்று காட்டுகிறார் தம்பிள்ள இருக்கிற சாதபோகர் திருவாய்மொழி பாசுரத்தினுடைய நோக்கமாக சொல்கிற பொழுது பகவத் குணானுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கண்டம் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார் எனவே அந்த கைங்கரியம் பகவத் குணானுபவமாக அந்த பிரீத்தியாக பகவானுக்குள்ள பிரீத்தியாக ஆகவே இது அக்ரூரன் நிலை போது அவாவென்று ஆராய்ந்தருடைய அருளேரோரை பாவாய் என்று சொல்லுகிற இடம் அக்ரூரர் போலே அப்படி அக்ரூரர் போலே சொல்லி இப்படி தங்களுடைய உண்மையான பறை கைங்கரியம் என்றும் அதற்கு நாங்கள் வரை வரை என்றால் வேகமாக வருதல் எங்களுடைய நிலையையும் மறந்து நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் வரக்கூடாது நீ வர வேண்டும் ஆனால் எங்களுக்கு உன்னிடத்தில் இருக்கிற காதலனுடைய ஆழம்